முழக்கம் நிகழ்ச்சி சிறப்பு தாளலயம் ஒன்றினை கேட்கலாம் இந்த தாளலயம் மேதின சிறப்பு தாளலயமாக வருகிறது தலைப்பு நாடற்றவர்கள் சொந்த கதை ஒண்ணு சொல்ல போறேனா சோக கதை ஒண்ணு சொல்ல போறேன் இந்திய தேசத்தை விட்டு வந்த நம்ம மூதாதையர் கதைய சொல்ல போறேன் இடம் தென்னிந்தியா மதுரை முத்துலட்சுமியின் வீடு அம்மா அம்மா அம்மா அம்மா மாமா ஒருத்தர் வந்திருக்கார் வந்திருக்கார் அப்பா கிட்ட அப்பா கிட்ட சொல்லு புள்ள சொல்லு புள்ள அப்பா அப்பா அப்பா அப்பா இந்தா வாரேன் இந்தா வாரேன் யாரு அங்க அட யாரு அங்க வணக்கமுங்க வணக்கமுங்க வாங்கோ வாங்கோ என்ன செய்தி எங்கிருந்து நல்ல செய்தி நல்ல செய்தி நல்ல செய்தி வந்திருக்கு என்ன செய்தி என்ன செய்தி கேளுங்கப்பா கேளுங்கப்பா என்ன செய்தி என்ன செய்தி சொல்லுங்களே சொல்லுங்களே மாசு இருக்கு பருப்பு இருக்கு மரத்தடியில பணம் இருக்கு அப்படியா அப்படியா அப்பப்பா போயிருவோம் அப்பப்பா போயிருவோம் ஆமாம் புள்ள ஆமாம் புள்ள அப்பப்பா அப்பப்பா மாசி இருக்கா பருப்பு இருக்கா ஐயையோ மரத்தடியில் பணம் இருக்கா சொல்லி புட்டேன் வந்துருங்க எல்லாமே ஓடிடுமே குற்றமெல்லாம் ஓடிடுமே போவோம் புள்ள போவோம் புள்ள ஆமாப்பா ஆமாப்பா பட்டினியும் போயிடுமே பட்டினியும் போயிடுமே அம்மா அம்மா நானும் வாரேன் நானும் வாரேன் வேணாம் புள்ள வேணாம் புள்ள மாமாவோட நீ இருந்தா நிறைய காசு கொண்டு வரேன் படிக்க வச்சு நான் புகழ்வேன் படிக்க வச்சு நான் புகழ்வேன் ஆமாமக ஆமாமக நாங்க போய் நாங்க போய் உன்னைய படிக்க வைப்போம் சரியம்மா சரியம்மா சரியம்மா சரியம்மா போயிட்டு வாங்கம்மா போயிட்டு வாங்கம்மா தாளலயத்தில் பங்கேற்றவர்கள் பழனியாண்டி வனிதா நித்தி சைலஜா தயாரிப்பு மற்றும் நெறியாழ்கை முழக்கம் ஊடக பிரிவு